கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமீன் உன்னதமான அறிவுபூர்வமான தீனல் இஸ்லாத்தை நமக்கு வழங்கி அந்த தீனல் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு சட்டங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு அடிப்படையையும் நம்முடைய அறிவின் மூலமாக விளங்கும் விதத்திலே அல்லா ரபுல் ஆலமீன் அமைத்து கொடுத்து அல்லாவுடைய மார்க்கத்தின் ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயங்களுமே ஆதாரபூர்வமானவை அறிவுபூர்வமானவை என்பதை அல்லா ரபுல்லாலுமே நமக்கு விளங்க வைத்து அந்த அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்களை பின்பற்றி நடக்கும் பொழுது உலகத்திலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி என்ற ஒரு அற்புதமான தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பூமிக்கு மனிதனையும் மனிதன் பின்பற்றுவதற்கு தகுதியான தீனல் இஸ்லாம் என்ற அற்புதமான இந்த மார்க்கத்தையும் உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அருமை சகோதரர்களே அல்லாவை நேரான மார்க்கத்தை விட்டு நேரான பாதையை விட்டு வழிகெடுத்து அவனுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதமான தீனல் இஸ்லாத்தை விட்டு இவனை வழி மாறச் செய்து இவனை இவனுடைய இறுதி வெற்றியான சொர்க்கத்தை விட்டு இவனை திசை திருப்பி மீளா படுகொழியான நரகத்திலே கொண்டு போய் தள்ள வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் செய்த மிகப்பெரிய சூழ்ச்சிகளில் மிகப்பெரிய முயற்சிகளில் ஒன்றுதான் அல்லாவுடைய மார்க்கம் என்ற அற்புதமான தீனல் இஸ்லாத்திற்கு எதிராக அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்திற்கு அப்பட்டமாக முரண்படக்கூடிய ஷிருக்கு விதாத் என்ற அனாச்சாரங்களும் மூட நம்பிக்கைகளையும் மனிதர்களுடைய உள்ளங்களிலே ஊறச் செய்து மனிதனுடைய உள்ளங்களிலே அல்லாவுடைய பயத்திற்கு பதிலாக இந்த மாதிரி மூடநம்பிக்கைக்குரிய விஷயங்களுக்குரிய பயத்தை உள்ளத்திலே போட்டு அதன் மூலமாக இந்த மனிதனை வழிகெடுத்து அவனை நரகத்திற்கு தகுதியானவனாக ஆக்க வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் செய்யக்கூடிய மிகப்பெரிய சூழ்ச்சிகளும் ஒரு முறை ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் ஒரு மூமின் அல்லாவையும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களையும் விசுவாசிக்கக்கூடிய ஒரு மூமின் அல்லாவுடைய அருள்மறை குரானையும் பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவருடைய அற்புதமான போதனைகளையும் பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு மூமின் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலையிலும் இந்த ஷைத்தானுடைய அச்சமூட்டுதலுக்கோ ஷெய்தானுடைய பயமுறுத்துதலுக்கோ இவன் ஆளாகிவிடக்கூடாது ஷைத்தானுடைய தேவையில்லாத அச்சத்திற்கு இவன் ஆளாகி பலியாகிவிடக்கூடாது அதன் மூலமாக தன்னுடைய சொர்க்கத்தின் பாதையை விட்டு விலகி இவன் நரக படுகொலை வீழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலைவாஸ்லாம் அவர்கள் எந்த அளவுக்கு நேர் வழியை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அளவுக்கு ஷைத்தானுடைய வழியை விட்டும் மக்களை எச்சரிக்கையும் செய்தார்கள் மக்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார்கள் இதெல்லாம் நேர் வழி இதெல்லாம் ஷைத்தானுடைய வழி இந்த நேர் வழியை பின்பற்றி நடக்கும் பொழுதுதான் உங்களுக்கு மறுமையிலே அல்லாவுடைய திருப்தியை பெற முடியும் அல்லாவுடைய சொர்க்கத்தை பெற முடியும் இது இதெல்லாம் ஷைத்தானுடைய பாதை இந்த பாதையை நீங்கள் பின்பற்றி நடந்தால் அவன் உங்கள் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவான் என்று பெருமானா சல்லல்லா அலிஸ்லாமர்கள் இந்த உம்மத்தை கியாமத்தினால் வரை வரக்கூடிய சமுதாயத்தினரை எச்சரிக்கவும் ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தவறவில்லை ரப்புல் ஆலமின் தன்னுடைய திருமலை சொல்கின்றான் ஒஹதை நாகுன் அஜ்தைன் மனிதனுக்கு நாம் இரண்டு பாதைகளையும் காட்டிவிட்டோம் இரண்டு வழிகளையும் காட்டிவிட்டோம் இதை தெளிவுபடுத்தி அதை தெளிவுபடுத்தாமல் அல்லாஹ் விட்டுவிடவில்லை அல்லது அதை தெளிவுபடுத்தி விட்டு இதை தெளிவுபடுத்தாமல் அல்லாஹ் ரபுல்லாலும் விட்டுவிடவில்லை இதுதான் சரியான மார்க்கம் இதுதான் நேரான மார்க்கம் என்றும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான் இது ஷைத்தானிய பாதை இது தவறான பாதை இந்த பாதையில் சென்றால் உங்கள் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான் அல்லாஹ் தெளிவுபடுத்தியது யாருக்கு விளங்கவில்லையோ அல்லது யாருக்கு போதுமானதாக இல்லையோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக பிராக்டிக்கலாகவும் அல்லாஹ் ரபுல்லாலும் விளங்க வைத்து விட்டான் இவ்வளவு தெளிவாக இதுதான் சரியான பாதை இதுதான் தப்பான பாதை என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் மனிதர்கள் ஷைத்தானுடைய பயத்திற்கோ ஷைத்தானுடைய அச்சுறுத்தலுக்கோ ஷைத்தானுடைய பயம் காட்டுதலுக்கோ அவர்கள் அடிபணிந்து பலிகடாவாகி தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் தொலைத்து விடுவார்களே ஆனால் இப்படிப்பட்ட வழிகட்ட மனிதர்களை பற்றியும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான் தன்னுடைய திருமறையிலே ரசூல் மிம் பாதிமா தபையன அலகுல் ஹுதா யார் அல்லாவுடைய ரசூல் காட்டிய பாதையை விட்டு விலகி அல்லாவுடைய ரசூலுடைய மார்க்கத்தை விட்டு விலகி மிம்பாதி மாத்த பையன் அலகுல் ஹுதா எப்பொழுது இதுதான் மார்க்கம் என்று தெரியாமல் அவன் வழி பிறந்தால்தான் பரவாயில்லை இல்லை இதுதான் சரியான பாதை என்று தெரியல எது தப்பு எது சரின்னு தெரியல தெரியாமல் நான் வழிகட்டு போயிட்டேன் என்று மனிதர்கள் சாக்கு போக்கு சொன்னாலாவது பரவாயில்லை ரப்புலாலன் சொல்கின்றான் மிம் பாதி மா தபையன லகுல் ஹுதா இதுதான் நேரான மார்க்கம் என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் இதுதான் சரியான பாதை என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் இதுதான் ஹிதாயத்திரைய வழி இதுதான் நேர் வழி என்று மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் உமையுஷாக்க ரசூல் யார் அல்லாவுடைய ரசூலை விட்டு விலகுவார்களோ அல்லாவுடைய ரசூல் காட்டிய பாதையை விட்டு விலகுவார்களோ மிம்பாதி மாத்தபையன் அழகுல் ஹுதா இதுதான் நேர்வழி என்று தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் யார் அல்லாவுடைய ரசூல் காட்டிய வழியை விட்டு விலகுவார்களோ நுவல்லிஹி மாத்தவல்லா அவர் செல்லும் தப்பான பாதையிலேயே அவரை செல்ல விட்டு விடுவேன் அல்லாஹ் சொன்ன போதனையை பற்றி கவலைப்படாமல் அல்லாஹ் ரசூல் சொன்ன எச்சரிக்கையை பற்றி கவலைப்படாமல் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது அல்லது என்னுடைய மனோ இச்சைக்கு இதுதான் ஏற்றதா இருக்கிறது என்னுடைய நப்சு இப்படித்தான் சொல்லுது அல்லது என்னுடைய முன்னோர்கள் இப்படித்தான் சொல்லி தந்தாங்க இல்லை எங்களுடைய ஊரார்கள் இப்படித்தான் சொல்லி தந்தாங்க எங்களுடைய நாட்டார்கள் இப்படித்தான் சொல்லி தந்தாங்க எங்களுடைய தேசத்தார்கள் இப்படித்தான் சொல்லி தந்தாங்க என்று அல்லாவும் அல்லா ரசூலும் காட்டிய பாதையை விட்டுவிட்டு இவன் மனம் போன போக்கில் வேறொரு பாதையை யார் தேர்ந்தெடுப்பானோ நுவல்லிஹி மாத்தவல்லா அவன் தேர்ந்தெடுத்த பாதையிலேயே அவனை திருப்பி விடுவோம் அவன் செல்லும் பாதையிலேயே அவனை செல்ல விட்டு கடைசியிலே அவன் நுஸ்லிஹி ஜஹன்னம் அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுவோம் அவன் செல்லக்கூடிய தப்பான பாதையிலேயே சென்று செல்ல வைத்து அவனை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவோம் ஓ சாத் மசீரா அதுதான் ஒதுங்குமிடங்களில் மிக மோசமான கீழ்த்தரமான ஒதுங்குமிடம் என்று அல்லா ரபுல் ஆலமின் எச்சரிக்கின்றான் அருமை சகோதரர்களே எதற்காக இந்த முன்னுரை இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் அல்லாவுடைய தீனல் இஸ்லாம் இவ்வளவு தெளிவுபடுத்தப்பட்ட பிறகும் இவ்வளவு தெளிவாக்கப்பட்ட பிறகும் ஒரு காலம் இருந்தது நீங்கள் மார்க்க மசாயல்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஆலயங்களை தேடி செல்ல வேண்டியிருந்தது மதரசாக்களை தேடி செல்ல வேண்டியிருந்தது அதற்கு உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருந்தது அல்லது மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக மதரசாவிலே போய் எட்டு ஆண்டுகள் பத்தாண்டுகள் நாம் படித்தாக வேண்டும் அப்படி அதற்கு நேரமும் இல்லை காலமும் இல்லை என்றெல்லாம் ஒரு காலத்திலே கால சாக்கு போக்குகளும் நொண்டிச்சாக்குகளும் சொல்லிக் கொண்டிருந்தோம் அல்லாவுடைய மார்க்கத்தை தெரியாமல் இருப்பதற்கு இப்பொழுது அல்லா அபுல் ஆலமீன் விஞ்ஞானத்தை அறிவியலை எந்த அளவுக்கு வளர்த்து விட்டார் என்றால் சகோதரர்களே விஞ்ஞானம் அறிவியல் எந்த அளவுக்கு வளர்ந்து விட்டதென்றால் என்றால் அல்லா ரபுல்லால் மனிதர்களுக்கு விஞ்ஞானத்தை எந்த அளவுக்கு இலகுவாக்கி தந்திருக்கிறார் என்றால் உட்கார்ந்த இடத்திலிருந்து உங்களுடைய செல்போனை எடுத்து உங்களுடைய சில விரல்களை வைத்து உங்களுடைய சில பட்டன்களை தட்டினால் போதும் நீங்கள் சவுதியிலே உள்ள மிகச்சிறந்த ஆளுமிடத்திலோ அல்லது ஈராக்கில் உள்ள மிகச்சிறந்த ஆளுமிடத்திலோ அல்ல கத்தாரில் உள்ள மிகச்சிறந்த ஆளுமிடத்திலோ அல்லது பாகிஸ்தானில் இடத்துல மிகச்சிறந்த அறிஞர் இடத்திலோ அல்லது மதினாவில் உள்ள மிகச்சிறந்த யூனிவர்சிட்டி இடத்திலிருந்தோ அல்லது நீங்கள் தேவபந்தினுடைய மிகப்பெரிய மதரசா இடத்திலிருந்தோ நீங்கள் இருந்த இடத்திலிருந்தே ஃபத்துவா கேட்க முடியும் இருந்த இடத்திலிருந்தே மார்க்கத்தை தெரிந்து கொள்ள முடியும் என்ற அளவுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமே உங்களுக்கு வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான் மார்க்க சம்பந்தமான அத்தனை சட்டங்களும் அத்தனை வசாயல்களும் அத்தனை விளக்கங்களும் உங்களுக்கு நினைத்த நேரத்தில் வெப்சைட்டில் கிடைக்கும் நினைத்த நேரத்தில் ஆன்லைனில் கிடைக்கும் நினைத்த நேரத்தில் நினைத்த சேகரத்திலிருந்து நினைத்த ஆளுமிடத்திலிருந்து நினைத்த மார்க் அறிஞரிடத்திலிருந்து நீங்கள் ஃபத்வாக்களை மார்க்க விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அளவுக்கு அல்லா ரபுல் ஆலமீன் அல்லாவுடைய அலி இஸ்லாத்தினுடைய கல்வியை அல்லாஹ் விசாலமாக்கி விட்டான் இந்த கல்வி ஒரு திறந்த புத்தகம் அல்லாவுடைய மார்க்கம் ஒரு திறக்கப்பட்ட அறை இதில் யார் வேண்டுமானால் நுழையலாம் யார் வேண்டாலும் இந்த கல்வியை அல்லலாம் யார் வேண்டாலும் மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளலாம் என்னும் அளவுக்கு அல்லா ரபுல் ஆலமீன் தீனல் இஸ்லாத்தினுடைய கல்வியை விசாலமாக்கி இவ்வளவு விசாலமாக்கப்பட்ட பிறகும் அல்லாவோட தீனல் இஸ்லாம் இவ்வளவு தெளிவாக்கப்பட்டு விட்டது ஏற்கனவே அல்லாவின் மூலமாக அல்லாஹ் அல்லா ரபுல்லாலின் தன்னுடைய திருமறையின் மூலமாக தன்னுடைய ஹபீப் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக தலை சிறந்த மார்க் அறிஞர்கள் மூலமாக சத்திய இமாம்கள் மூலமாக சத்திய சஹாபாக்கள் மூலமாக அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அல்லாவுடைய இந்த கட்டளை எப்படி அவர் நடைமுறைப்படுத்தினார்கள் அது பிராக்டிஸில் அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளத்தை ஏற்படுத்துச்சு பிராக்டிக்கலாக வரும்போது எவ்வளோ இலகுவாச்சு என்பதையெல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உலகத்திற்கு எப்பொழுதோ தெளிவுபடுத்தி விட்டான் ஆனால் அல்லாஹ் தெளிவுபடுத்திய விஷயம் எனக்கு தெரியாமல் இல்லாமல் போய்விட்டது என்று இவ்வளவு காலம் சொல்லிக் கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அதற்கும் வழி இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லாலுடைய மார்க்க மார்க்க ஞானம் மார்க்க அறிவு மார்க்க கல்வி என்பது விசாலமாக்கப்பட்ட பிறகும் நாம் இன்றும் அதே மூட நம்பிக்கைகளிலும் இன்னும் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக ஐயாமுல் ஜாகிலியாவிலே மக்கத்து குறைசிகள் மக்கத்து காபிர்கள் அரபு மக்கள் என்னென்ன மூட நம்பிக்கைகளை செய்து கொண்டிருந்தார்களோ என்னென்ன மூட நம்பிக்கைகளை எம்பெருமானா சல்லல்லாத்தும் இதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் இஸ்லாத்திலே இல்லை என்று தடுத்தார்களோ அந்த மூட நம்பிக்கைகள் அந்த குஃபாருடைய காரியங்கள் அந்த குறைசியுடைய காரியங்கள் அந்த மூட நம்பிக்கைக்குரிய தவறான செயல்பாடுகள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு பிறகு அல்லாவுடைய மார்க்கம் தெல்ல தெளிவாக தெரிந்த பிறகும் இன்றும் நம்முடைய சமுதாயம் அந்த மூட நம்பிக்கைகளை மூழ்கி கிடக்கின்றது இல்லை என்று மறுக்க முடியுமா பெண்களிடத்தில் உள்ள மூட நம்பிக்கைகள் ஆண்களிடத்தில் உள்ள மூட நம்பிக்கைகள் சகோதரர்களே இது ஏதோ தீக்காக்காரர்கள் சொல்வதை போன்று அல்லது நாத்திகர்கள் சொல்வதை போன்று இது நம்பிக்கை இது மூட நம்பிக்கை என்று ஒரு பிரச்சாரம் செய்வதற்குரிய வழி அல்ல இந்த மூட நம்பிக்கையை ஒரு மனிதன் அல்லது ஒரு மூமின் நம்பிக்கை என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய அக்கீதாவே அங்கு சிதைந்து போய்விடும் அவனுடைய வகதானியத்தை அல்லாவுடைய வகதானியத்தை பற்றி அல்லாவுடைய ஒருமையை பற்றிய அந்த அக்கீதாவே அங்கே சிதைந்து போய்விடும் ஒரு மனிதன் மூட நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இது இப்படித்தான் என்று நம்பும் பொழுது அவன் அல்லாவின் மீது நம்பிக்கையை இழக்கின்றான் அல்லாஹ் சொன்ன வழிகாட்டுதலை மறுக்கின்றான் அல்லாவுடைய ஹபீப் சல்லா காட்டிய பாதையை மறுக்கின்றான் இதன் மூலமாக அவனுடைய அக்கீதா அவனுடைய கொள்கை அங்கே பாழ்பட்டு சிதறி போய் அவன் குஃபுருக்கு கூட அவன் தயாராகி விடுகின்றான் ஆயத்தமாகி விடுகின்றான் இது நாம் சாதாரணமாக உணர்வதில்லை இதை நாம் அல்லது இது சாதாரணமாக மிக லேசான விஷயமாக விலகிக் கொள்கிறோம் எப்படி என்றால் நாம் இது இது ஏதோ ஒரு சாதாரண விஷயத்த மாதிரி அல்லது ஏதோ தப்பு சின்ன சின்ன தப்பு மாதிரி இது ஒரு தப்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இல்லை சகோதரர்களே மூட நம்பிக்கைகள் என்பது அல்லாவாலும் அல்லா ரசூலாலும் எவையெல்லாம் மூட நம்பிக்கைகள் என்று நமக்கு விளக்கப்பட்டு விட்டனவோ அவற்றை நாம் நம்புவோம் எனால் நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்வோம் எனால் அது இஸ்லாத்தினுடைய அக்கீதாவையே நாம் பாழ்படுத்தியதாக சீர்கெடுத்தவர்களாக ஆகிவிடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எம்பெருமானா சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் காலத்திலே மூட நம்பிக்கைகள் இருந்தன குறைஷிகள் இடத்திலே காஃபின் இடத்தில் இருந்தன ரசூலுல்லாய் சல்லல்லாஹும் அதை அனைத்தையும் தெளிவுபடுத்தினார்கள் ஹதீஸ் கிரந்தங்களிலே சயா சித்தா என்று சொல்லக்கூடிய புகாரி முஸ்லீம் அபுதாவு திருமதி நசையை இபுனு மாஜா என்று சொல்லக்கூடிய ஆறு கிரந்தங்களிலும் அதல்லாத மற்ற மற்ற ஹதீஸ் கிரந்தங்களிலும் வரக்கூடிய மிக பிரபலமான ஒரு ஹதீஸ் எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் ஆதாரப்பூர்வமாக வரை பதிவு செய்யப்பட்டுள்ள ஹதீஸ் எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் லா அதுவா ஒலா தியரா ஒலா ஹாமா ஒலா சஃபர் ஒலா நௌஆ என்பதை பெருமானா சல்லல்லா அலுவலாம் மக்கத்து குறைசிகளிடத்தில் இருந்த ஒரு முக்கியமான ஐந்தாறு மூடப்பழக்கங்களை இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை இதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்று தடை செய்து நமக்கு விளக்கம் கொடுத்தார்கள் அரபு மக்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு யாராவது நோய் வந்துவிட்டால் அந்த நோயாளியை போய் நோய் விசாரிப்பதே பாவம் என்று நினைத்தார்கள் ஏனென்றால் நோயாளியை நோய் விசாரிப்பது அல்லாவுடைய மார்க்கம் கற்றுக் கொடுத்த மிக மிக ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் ஒரு அற்புதமான ஒரு ஒழுக்கம் ஒரு அழகான ஒரு கலாச்சாரம் நோயாளி நலம் விசாரிப்பது அது எப்படிப்பட்ட நோயாளியாக இருந்தாலும் அவன் இஸ்லாத்திற்கு எதிரியாகவே இருந்தாலும் கூட அந்த நோயாளியை போய் நலம் விசாரியுங்கள் ஏனென்றால் நோயாளியை ஒருவர் நலம் விசாரிக்க வரும்பொழுது அவருடைய மனது எவ்வளவு சந்தோஷப்படும் அந்த நோயிலிருந்து அவள் எவ்வளோ பெரிய விடுதலை பெற்றவராக உணர்வார் என்பது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் நோய்வாய்ப்படும் மனிதர்களுக்கு தான் தெரியும் தன்னை ஒருத்தர் வந்து பார்த்து எப்படிங்க நல்லா இருக்குதுங்களா என்று சந்தித்து ஆறுதல் சொல்லும் பொழுது அந்த நோயினுடைய பாதிப்பை பெருமளவு அவர் தவிர்த்தவராக விலகியவராக ஆவார் அவர் நோயின் பாதிப்பு பெருமளவு அவருக்கு குறைந்தவராக உணர்வார் நாலு பேர் வந்து தனக்கு நலம் விசாரிக்கும் பொழுது ஆறுதல் சொல்லும் பொழுது அதனால் எம்பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் ஒரு அழகான கலாச்சாரத்தை இஸ்லாத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்தார்கள் யார் ஒருவன் நோயாளியை நலம் விசாரிக்க செல்கின்றானோ அவன் சென்று விட்டு திரும்பும் வரை சென்று வரக்கூடிய பாதையிலே எழுபதனாயிரம் மலக்குகள் உட்கார்ந்து இவருக்காக அல்லா இடத்துல துவா செய்கிறார்கள் பெருமானா சல்லல்லா சொன்னாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்திற்கு எதிராக மக்கத்து குறைசிகள் ஒரு மூடநம்பிக்கை வைத்திருந்தார்கள் நோயாளியை போய் நோய் விசாரித்தாலே அந்த நோய் நமக்கும் ஒட்டி கொள்ளும் என்று நோயாளியை போய் இப்பொழுதாவது அறிவியல் பூர்வமாக சில கிருமிகள் இருக்கிறது சில ஜம்ஸ் இருக்கிறது அது அவை இங்கிருந்து அங்கே மாறும் இங்கிருந்து அங்கு தாவும் கொள்ளும் என்றெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது ஆனால் அந்த காலத்திலே ஒரு சில கிருமிகள் இல்லை ஒரு சில நோய்கள் இல்லை எந்த நோயாக இருந்தாலும் அது ஒருத்தரை வந்து பார்த்தால் அவரையும் அந்த நோய் தொற்றிக்கொள்ளும் என்ற ஒரு மூட நம்பிக்கை இருந்தது இந்த நம்பிக்கையை மக்கள் நம்ப ஆரம்பித்தால் இந்த நம்பிக்கையை மக்கள் நம்ப ஆரம்பித்தால் உலகத்தில் எந்த நோயாளியாவது எந்த மனிதனாக மதிப்பானா பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளையை மதிப்பாளா அல்லது ஒரு பெண்ணை தன்னுடைய தாய்க்கு நோய் வந்தால் அவளை வைத்து அவன் பராமரிப்பானா பாதுகாப்பானா அந்த தாய்க்கு ட்ரீட்மெண்ட் செய்வானா அவன் இப்படிப்பட்ட மனிதனை மனிதன் வெறுக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான நிலையை ஏற்பட்டு விடும் என்பதற்காக எம்பெருமானா சல்லல்லாசம் அப்பொழுதே தடுத்தார்கள் லா அதுவா தொற்று நோய் என்று ஒன்று கிடையாது ஆகவே அதை நம்பாதீர்கள் உடனே ஒரு சஹாபி கேட்டார்கள் யார சொல்லலா அப்படி என்றால் நான் என்னுடைய தொழுவத்திலே ஒட்டகங்கள் கட்டி வைத்திருக்கின்றேன் ஒரு ஒட்டகத்திற்கு ஏதோ ஒரு நோய் வந்தது அந்த ஒட்ட அந்த நோய் அப்படியே தாவி தாவி எல்லா ஒட்டகத்துக்கும் வந்துருச்சு இதை பற்றி யாரை சொல்ல என்ன சொல்கிறீங்க எம்பெருமான சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த விளக்கத்திற்கு ஒரு சஹாபி ரதி அவர்கள் நீங்கள் சொல்வது நடைமுறையிலே முரண்பாடாக இருக்கிறது என்று விளக்கம் கேட்டார்கள் அந்த சஹாபி கேட்ட கேள்விக்கு பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த சஹாபியையே திரும்ப கேள்வி கேட்டு விளக்கம் சொன்னார்கள் எப்படி சரி ஒரு ஒட்டகத்திலிருந்து இந்த ஒட்டகத்திற்கு இந்த ஒட்டகத்தில் மறு ஒட்டகத்துக்கு வந்து சொல்லியிருக்கே அந்த முதல் ஒட்டகத்திற்கு எங்கிருந்து வந்தது முதல் ஒட்டகத்திற்கு எங்கிருந்து வந்தது நோய் அல்லாஹ் கொடுத்தான் அப்போ இந்த நோய்க்கு அல்லாஹ் இந்த ஒட்டகத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான் நம்புங்க ரசூலுல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அந்த சஹாபியுடைய கேள்வியை வைத்து அந்த சஹாபிக்கு விளக்கம் சொன்னார்கள் ஆகவே தொற்று நோய் என்பது ஒரு பிரபலமான நோய் நம்பிக்கையாக ஒரு மூட நம்பிக்கையாக இருந்ததை எம்பெருமானசன் தடுத்தார்கள் அடுத்தார்கள் லா சஃபர சஃபர் மாத பீடை மாதம் என்பது இஸ்லாத்தில் இல்லை ஏனென்றால் அரபு மக்கள் சஃபர் மாதத்தை ஒரு கெட்ட மாதமாக ஒரு பீடை மாதமாக கருதினார்கள் இன்றைக்கும் அந்த ஆயிரத்தி நாலு வருடங்களுக்கு முன்பாக இருந்த அந்த மூடநம்பிக்கை இன்றும் நம்ம இடத்துல வந்திருக்கின்றது முஸ்லீம் இடத்துல இருக்கின்றது சஃபர் மாதமா கடைசி புதன்கிழமையா இருந்தா ஆகிரி சார்ஷம்பா அல்ல ஒடுக்கத்து புதன் அந்த ஒடுக்கத்து போது அன்னைக்கு ஓலையில் என்னத்தையாவது எழுதி கொடுப்பான் ஏதாவது லெப்ப உட்காந்துக்கிட்டு ஒரு தாடி வச்சுட்டு தொப்பி போட்டுக்கிட்டு நீங்க கொடுக்குற அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு என்னத்தையாவது எழுதி கொடுப்பான் அதை கரைச்சி குடிக்கணும் அல்லது குறைஞ்சபட்சம் எங்கேயாவது பச்சளை இருந்தாலும் பச்சளை போய் மிதிக்கணும் புல்லை மிதிக்கணும் கடற்கரைக்கு போகணும் அருவியில் குளிக்கணும் ஆற்றுல குளிக்கணும் கடலில் குளிக்கணும் என்ற இந்த மூட நம்பிக்கை இன்றைக்கு ஏற்படும் நம்பிக்கை அல்ல ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக மக்கத்து குறைசிகளிடத்தில் இந்த மூட நம்பிக்கை எம்பெருமானா சல்லல்லா அலசம் அவர்களால் தடை செய்யப்பட்டு சஹாபாக்களால் நிராகரிக்கப்பட்டு இன்றைக்கும் அந்த மூட நம்பிக்கை நம்மவர்களுக்கு மத்தியிலே நீடிக்கிறது என்றால் சகோதரர்களே நம் மக்களை பற்றி என்ன சொல்வது இதனால் நம்முடைய அக்கீதாவே கெட்டு போய்விடுமே நம்முடைய நம்பிக்கையை பாழ்பட்டு போய்விடுமே நம்முடைய ஈமானை சீர்கட்டு போய்விடுமே அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை எங்கள் ஊர் பழக்கம் எங்கள் நாட்டு பழக்கம் கல் பல்லாடு காலமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த நம்பிக்கையை தான் பின்பற்றுவோம் என்று சொன்னால் இவர்கள் அல்லாவுடைய தீனல் இஸ்லாத்தை நிராகரித்து மூட நம்பிக்கைகளை பின்பற்றியதற்காக மறுமையிலே அல்லாவிடத்தில் என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதை அவர்கள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் ஆக இந்த சஃபர் என்பது இன்றைக்கு நம்ம இருக்குது சஃபர் மாதம் கல்யாணம் வைக்கக்கூடாது அல்ல சஃபர் மாதம் வேறு நல்ல காரியம் எதுவும் பண்ணக்கூடாது நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது இதையும் பெருமான சல்லல்லா அலிசம் அவர்கள் வன்மையாக கண்டித்தார்கள் எந்த அளவு சொன்னார்கள் லா தசுபுத்தஹர் லா தசுபுத்தஹர் அனத்தஹர் அல்லா ஆலமின் சொல்வதாக எம்பெருமான சல்லல்லா அலிசம் ஹதீஸை குதிசில சொன்னார்கள் காலத்தை திட்டாதீர்கள் ஏனென்றால் நான் தான் காலமாக இருக்கின்றேன் அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லான் சொல்கிறான் காலம் என்பது நானாக இருக்கின்றேன் காலத்தை திட்டாதீர்கள் நல்ல காலம் கெட்ட காலம் என்று பிரிக்காதீர்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்காதீர்கள் ராவு காலம் யமகட்டம் பார்க்காதீர்கள் இது அனைத்துமே சகோதரர்களே காஃபியருடைய கலாச்சாரம் அந்த காஃபியருடைய கேடுகட்ட சீர்கட்ட கலாச்சாரத்தை முஸ்லீம்களும் பின்பற்றுகிறார்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறாங்க கல்யாண நேரத்தில் நல்ல நேரம் பார்ப்பது கெட்ட நேரம் பார்ப்பது அல்லது ராகு காலம் யமகண்டம் பார்ப்பது நல்ல காலம் கெட்ட காலம் பார்ப்பது எவ்வளவு ஒரு கேவலமான காரியம் இது எவ்வளவு கீழ்த்தரமான காரியம் இது அல்லாவுடைய அற்புதமான மார்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடிய கீழ்த்தரமான காரியத்தில் இறங்கினால் அல்லாவுடைய தீன இஸ்லாத்தை கேவலப்படுத்தியதாக ஆகாதா கேட்டால் பெரிய ஹாஜியாராக இருப்பார் பெரிய தாடி வச்சிருப்பாரு பெரிய முத்தவழியாக இருப்பார் சில சமயங்களில் பெரிய அஜர்த்தாவும் இருப்பார் அவர் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பாரு அருமை சகோதரர்களே இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையில் இருந்து நம்மை நாமே விடுவிப்பது மட்டுமல்ல எங்கே இது போன்ற தவறுகள் நடக்கின்றனவோ அங்கே நாம் தட்டி கேட்பதும் அதை தடுப்பதும் மூமியுடைய கடமை இதுக்கு ஏதோ அஜர்த்து இருக்கிறாரு ஏதோ ஆலிம்சா இருக்காங்க அதுக்கு தாய்கள் இருக்கிறாங்க உலமாக்கள் இருக்கிறாங்க அவங்க தடுப்பாங்க என்று இல்லாமல் எங்கே இது போன்ற நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடிய தவறுகள் நடக்கின்றனவோ எங்கே இது போன்ற மூடநம்பிக்கை இருக்கின்றனவோ அங்கே நாம் பார்க்கும் பொழுது கேள்விப்படும் பொழுது நம்மால் முடிந்த அளவுக்கு அதை தடுக்க வேண்டிய நம்முடைய கட்டாய கடமை ஆகவே அன்புக்குரியவர்களே இது போன்ற மூட நம்பிக்கைகளை கொள்ளும் மூலமாக நம்முடைய ஈமானையே நாம் அழித்து விடுகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது கொஞ்சம் அல்லாவுடைய மார்க்கத்தை ஓரமாக தூக்கி வைப்போம் குரானை ஹதீஸையும் விளக்க வேண்டாம் கொஞ்சம் அல்லாஹ் கொடுத்த அறிவுப்படி பார்த்தாலே அல்லாஹ் கொடுத்த கொஞ்சம் அறிவால் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தாலே நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அல்லாவுடைய அறிவை யோசிச்சு பாருங்க காலையில் ஏழரை எட்டரை வரைக்கும் கெட்ட நேரம் அப்படின்னு இருந்தா அது உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கெட்ட நேரமாக இருக்குது அத்தனை பேர் கெட்ட நேரமாக இருக்குது ஏழு ரெட்டி எட்டு கெட்ட நேரம் என்று நம்பினால் யாரா ஒரு ரெண்டு பேருக்கு கெட்ட நேரமாக இருக்கும் ரெண்டு பேருக்கு நல்ல நேரமாக இருக்கும் அந்த ஏழரைலேருந்து எட்டரை வரைக்கும் ஒருத்தனுக்கு கெடுதல் விளைந்திருக்கும் இன்னொருத்தருக்கு அதே ஏழரைலேருந்து எட்டரை வரைக்கும் நல்லது நிகழ்ந்திருக்கும் அல்லது சஃபர் மாதம் ஒரு பீட மாதம் கெட்ட மாதம் என்று ஒதுக்கினால் இந்த மாதத்திலே உலகத்தில் அத்தனை பேருக்கு கெடுதல் நடக்கிறது ஒரு நாலு பேருக்கு நல்லது நடக்கலாம் நாலு பேருக்கு கெட்டது நடக்கின்றது கண்கூடாக பார்க்கின்றோம் கெட்டது நடப்பவனுக்கு அது கெட்ட நேரம் என்றால் நல்லது நடப்பவனுக்கு நல்ல நேரம் இல்லையா கெட்டது நடப்பவனுக்கு கெட்ட நாட்கள் என்றால் நல்லது நடப்பவனுக்கு நல்ல நாட்கள் இல்லையா எப்படி ஒரு மாதத்தையோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தையோ நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று ஒதுக்க முடியும் அப்படி ஒதுக்கினால் அது ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு அத்தனை பேருக்குமே நல்ல நேரமாக இருக்க வேண்டும் உதாரணமாக இன்னைக்கு பஞ்சாங்கத்திலே காலையில் பத்திலிருந்து பதினோரு மணி வரைக்கும் நல்ல நேரம் என்று போட்டிருந்தால் அந்த நல்ல நேரத்தில் விபத்துகளை நிகழ்வதில்லையா ஆக்சிடென்ட் நடக்கிறது இல்லையா எந்த உயிரிழப்பும் ஏற்படுறது இல்லையா யாருக்கும் பாதிப்பு நடக்கிறது இல்லையா இவன் எதை நல்ல நேரம் என்று தீர்மானிக்கின்றானோ அந்த நல்ல நேரத்தில் எத்தனை கெடுதல் நடக்கின்றது உலகத்தில் இவன் எதை கெட்ட நேரம் என்று தீர்மானிக்கின்றானோ அந்த கெட்ட நேரத்தில் எவ்வளவு நல்லது நடக்கின்ற உலகத்தில் அப்போ எப்படி மனுஷன் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று தீர்மானிக்கின்றான் இது சாதாரணமான ஒரு அடிப்படை அறிவை வைத்து யோசித்தாலே அல்லாவுடைய குரானும் பெருமானாருடைய அதீசும் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை வன்மையாக தடுப்பது ஒருபுறம் இருக்கட்டும் நமக்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த சாதாரண அறிவை வைத்து யோசித்தாலே இது எவ்வளோ பெரிய அவதூறு எவ்வளோ பெரிய அபாடம் என்று புரிந்து கொள்ளலாம் ஆகவே இது போன்ற நல்ல நேரம் கெட்ட நேரங்களையும் பெருமானார் சல்லல்லா அலிசம் அவர்கள் தடுப்பதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை அதே போல ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் காலத்திலே சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு காரியம் இருந்தது செயல்பாடு இருந்தது சஹாபாக்கள் இரண்டு பேரித்தம் கண்டுகளை ஒன்று சேர்த்து இந்த ஒட்டு முறை என்று சொல்வார்கள் விவசாயத்தில் ஆங்கிலத்தில் கிராஃப்டிங் என்று சொல்லப்படும் கிராஃப்டிங் என்று சொல்லக்கூடிய ஒட்டு முறை அதாவது இரண்டு ஜாதி மரங்களை ஒட்டு போட்டு கயிறு போட்டு கட்டி பதியம் போட்டு அதற்கு பிறகு அதிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு காயோ இல்லை பூவோ கனியோ மிக சிறந்த கனியாக இருக்கும் என்பது இன்றைக்கி விவசாயத்தில் உள்ள ஒரு முறை இந்த முறையை சகாபாக்கள் செய்தார்கள் எம்பெருமானா சல்லல்லாஹூ பார்த்து பார்த்துவிட்டு என்ன செய்கிறீங்கன்னு கேட்டாங்க யார சொல்ல நாங்கள் மகசூல் பெருகுவதற்காக இந்த கிராஃப்டிங் முறையை செய்கின்றோம் இந்த ஒட்டு முறை செய்கிறோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள் அதுக்கு ரசூலுல்லாய் சொல்லல்லாது கேட்டாங்க பா சொன்னாங்க நீ எவ்வளோதான் செய்தாலும் அல்லாஹ் நாடி அளவுக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் இந்த வார்த்தை சகாபாக்கள் என்ன விளங்கி கொண்டார்கள் என்றால் இது அல்லாட தூதருக்கு பிடிக்கவில்லை அல்லது இது அல்லா அல்லாவின் நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு எதிரானதாக இருக்கிறது போலும் அதனால் ரசூல்லாவே வேணான்னு சொல்லிட்டாங்க என்று அந்த ஒட்டுமுறை வைத்து விவசாயம் செய்யக்கூடிய முறையை சஹாபாக்கள் விலகி கொண்டார்கள் தவிர்த்து கொண்டார்கள் அந்த வருடம் சஹாபாக்களுக்கு மகசூல் மிக மிக குறைந்து விட்டது பெருமானா சல்லல்லா அலத்தில் முறையிட்டார்கள் யாரை சொல்ல நாங்கள் மகசூல் ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த வருஷம் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம் மகசூல் ரொம்ப கம்மியாகி போச்சு ரசூலை கேட்டாங்க என்ன காரணம் நீங்கள் இந்த ஒட்டுமுறை கூடாதுன்னு சொன்னீங்க அந்த ஒட்டுமுறையை வைக்கல அதனால் இன்றைக்கி எங்களுக்கு மகசூல் இந்த வருஷம் மகசூல் குறைஞ்சி போச்சு ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்லாம் ஒரு சகோதரர்களே ஒரு அற்புதமான ஆன்மீக தலைவர் ஒரு அற்புதமான அல்லாவுடைய வழிகாட்டி மக்கள் பின்பற்ற தகுந்த ஒரே தலைவர் உலகத்தில் கண்மணி நாயம் சல்லல்லாசம் அவர்கள் தான் என்பதற்கு ஒரு அற்புதமான முன்னுதாரணம் பாருங்கள் உடனடியாக தன்னுடைய கூச்சமோ நாச்சமோ எதுவுமே இன்றி உடனடியாக பெருமானா சல்லல்லா சொன்னார்கள் நான் சொன்ன கருத்தை நான் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் அது என்னுடைய சொந்த கருத்து அல்லாவுடைய மார்க்கத்திற்காக நான் சொல்லவில்லை அல்லாவுடைய உத்தரவாக சொல்லவில்லை ஒட்டுமுறைப்படி விவசாயம் செய்வது கூடாது என்று நான் தடுக்கவில்லை உங்களை என்னுடைய சொந்த கருத்தை சொன்னேன் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் நாட்டப்பட்டு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு செய்து சென்று விட்டேன் நீங்கள் ஏன் அதை அல்லாவுடைய மார்க்கமாக நினைத்து அதை விட்டு விலகிக் கொண்டீர்கள் அதனுடைய சொந்த கருத்து தான் என்று சொல்லி பெருமானா சல்லல்லாசம் அவர்கள் தான் சொன்ன கருத்தை வாபஸ் பெற்றார்கள் எப்படி அந்த சகாபாக்கள் எதை விளங்கி வைத்திருந்தார்களோ ஒட்டுமுறையில் விவசாயம் செய்வது கூடாது என்று விலகி வைத்திருந்தார்களோ அந்த கருத்தை பெருமானாசம் வாபஸ் பெற்றார்கள் இல்லை நீங்கள் தாராளம் ஒட்டுமுறைப்படி விவசாயம் செய்யுங்கள் என்று எதற்காக சொல்கிறேன் என்றால் இது நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை பெருமானாசம் உணர்த்துவதாக நம்ம சொல்லிக் கொடுத்தது நம்பிக்கை என்பது வேறு மூட நம்பிக்கை என்பது வேறு ஒரு இரண்டு மாங்காய்களை ஒன்று இரண்டு மாங்கன்றுகளை அல்ல இரண்டு கன்றுகளை அல்ல இரண்டு செடிகளை ஒன்று போட்டு சேர்த்து கட்டி வைத்து அதற்கு சில முறைப்படி சில டெக்னாலஜி படி அதை விவசாயம் செய்தால் விவசாயம் மகசூல் அதிகமாக கிடைக்கும் என்பது இது மூட நம்பிக்கை அல்ல இது நம்பிக்கை என்பதை பெருமானசம் உணர்த்தினார்கள் இது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி முயற்சிக்கு அல்லா ரபுல்லான் கூலி தருவான் என்பதை உணர்த்தினார்கள் ஏனென்றால் நாம் இந்த மூட நம்பிக்கையை பற்றி ஒரு முறை ஒரு நாத்திகரிடத்தில் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார் நீங்கள் இதெல்லாம் மூடநம்பிக்கை மூடநம்பிக்கைங்கிறீங்க அப்போ தொழுதால் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் சொல்கிறீங்களே இதுவும் மூடநம்பிக்கை தானே தொழுதால் எப்படி நிம்மதி கிடைக்கும் தொழுதால் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் மன சாந்தி கிடைக்கின்றீங்க அல்லாவே குரான சொல்கிறான் தொழுகையின் மூலமாக நீங்கள் தவறான விஷயத்தில் விலகலான்னு சொல்கிறான் மன நிம்மதி கிடைக்கும் சொல்கிறான் அது எப்படி கிடைக்கும் இது மூடநம்பிக்கை தானே அருமை சகோதரர்களே நம்பிக்கைக்கும் மூடநம்பிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாதனால் ஏற்பட்ட கேள்வி இது நான் அவருக்கு சொன்னேன் தொழுகையினால் நம்பிக்கை தொழுகையினால் மன அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் என்பது மூட நம்பிக்கை அல்ல இதை தொழுது பாருங்கள் தொழுகையாக எடுத்த கேளுங்கள் இது அனுபவபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட அறிவியல் பூர்வமான உண்மை ஒரு மனிதன் ஒரு நிலையிலே தன்னுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி அவன் தன்னுடைய நினைகளை ஒரு நிலையில் அவன் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் பொழுது ஒரே நிலையில் தன்னுடைய சிந்தனைகளை செலுத்தும் பொழுது அவனுக்கு மன நிம்மதி ஏற்படும் என்பது நீங்கள் யோகா செய்யும் பொழுது அதை உண்மை என்று நம்புகிறீர்கள் யோகா செய்வதை உண்மை என்று நம்புகிறீர்கள் அதனால் மன மனம் ஒன்று ஒருநிலைப்படுத்தப்படும் அதனால் நிம்மதி ஏற்படும் நம்புகிறீர்கள் அதே முறையைத்தான் அல்லாவுடைய துத சல்லா அரசம் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான வழிமுறை தொழுகை என்பது இந்த தொழுகையினால் மறுமையில வெற்றி கிடைக்கும் மறுமையில் அல்லாட திருப்தி கிடைப்பு என்பது ஒருபுறம் இருக்க உலகத்திலே அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை இதையும் நீங்கள் மூட நம்பிக்கையும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க என்று அவரிடத்தில் சொன்னேன் எதற்காக சொல்லென்றால் கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை சஹாபாக்கள் எப்பொழுது தவறாக புரிந்து கொண்டு அது ஒரு மூடநம்பிக்கையாக இருக்குமோ என்று நினைத்த பொழுது பெருமானா சல்லாஹ் அதை வாபஸ் வாங்கி சொன்னார்கள் இல்லை அது மூடநம்பிக்கை இல்லை அது நம்பிக்கை ஆகவே அருமை சகோதரர்களே அல்லாஹ் நமக்கு காட்டி தந்த வழிமுறை அல்லாஹ் ரசூல் சல்லா அலிஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை இவை அனைத்தையும் நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது இவையெல்லாம் நம்பிக்கை சார்ந்தது அல்லாவுடைய மார்க்கத்திற்கு முரணாக கண்மணி நாயம் சல்லல்லா அலிஸ்லமுடைய வழிமுறைக்கு மாற்றமாக ஒருவன் மனம் போன போக்கிலே தன்னுடைய முன்னோர்கள் சொன்னார்கள் அல்ல மூதாதையர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று கண்டதையெல்லாம் நம்பி அதுதான் மார்க்கம் என்று அவன் செயல்படுவானால் அது மூட நம்பிக்கையாக மாறிவிடும் அந்த மூட நம்பிக்கை என்பது நரகத்தில் கொண்டு போய் மனிதனை சேர்த்துவிடும் இன்னைக்கு ஆண்களை விட தாய்மார்களிடத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் தான் ஏராளம் ஏராளம் கொஞ்ச நெஞ்ச மூட நம்பிக்கைகள் அல்ல கொஞ்ச நஞ்சம் அல்ல தா தாய்மார்களிடத்தில் மூட நம்பிக்கை அப்படியே காபிர் இடத்துல முஸ்லீம் அல்லாத இடத்துல இருந்த மூட நம்பிக்கைகள் அத்தனையும் அப்படியே ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு முஸ்லீம் பெண்களிடத்தில் வந்திருக்கின்றன அங்கே என்னென்ன நம்பிக்கை இருக்கிறது மூட நம்பிக்கை இருக்கிறதோ அது அனைத்து நம்மள்கிட்ட இருக்குது உதாரணமாக திருமணம் என்று வைத்துக் கொண்டால் அந்த திருமணத்திலே தாலி கட்டுவதிலிருந்து ஆரம்பித்து ஆரத்தி எடுப்பது வரை அங்கே தீபாராதனை காட்டும் வரை அங்கே பெண் மாப்பிள்ளைக்கான தேவையில்லா சடங்கு சம்பிரதாயங்களை செய்யும் வரை அத்தனை விஷயங்களிலும் முஸ்லீம் சமுதாயத்தில் முஸ்லீம் குடும்பங்கள் நடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை பார்க்கலாம் அதில் இந்த தாலி சென்டிமெண்ட் இருக்குது பாருங்க சுபஹான் அல்லா நம்முடைய தாய்மார்களுக்கு தமிழ் சினிமா படங்களை பார்த்து அல்லது தமிழ் மக்களோட பழகி பழகி அவர்களிடத்தில் கூட அப்படியே தாலி சென்டிமெண்ட் அப்படியே இவர்களிடத்தில் வந்து விட்டது தாலி தானாக இருந்து கீழே விழுந்தா கூட உடனே புருஷன் எங்கே இருந்தாலும் உடனே செல்ஃபோனில் போட்டு எங்கே நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒன்றும் ஆயிடலையே என் தாலி இருந்து கீழே விழுந்து போச்சு என்னாச்சோ ஏதாச்சோ இதை கேட்டு அவன் பதறி விடுவான் நல்லா போயிட்டு எங்கே கீழே விழுந்துருவான் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை ஏற்றுக்கொள்வதில்லை ஆகவே அல்லாவுடைய மார்க்கம் தெல்ல தெளிவானது அல்லாஹ் எம்பெருமானா சல்லல்லாசனர்கள் தரத்துக்கும் ஃபி மில்லத்தின் பயலா உங்களை வெள்ளை விளையர் என்ற பழிச்சென்ற மார்க்கத்தில் விட்டு செல்கின்றேன் உங்களை சந்தேகத்தோடவோ இல்லை குழப்பத்தோட நீங்கள் பேசுவாங்க என்ன சார் எந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்தாலும் ஒரே குழப்பமாக இருக்குது இந்த அஜர்த்து ஒன்று சொல்கிறாரு அந்த அஜர்த்து ஒன்று சொல்கிறாரு இது அஜர்த்துமாருடைய குழப்பமே தவிர அல்லாவுடைய மார்க்கத்தின் குழப்பம் அல்ல இது அஜர்த்துமாருடைய குழப்பம் ஒரு அஜர்த்து ஒன்று சொல்றாரு ஒரு அஜர்த்து ஒரு அஜர்த்து ஒன்று சொல்றாரு ஒரு ஆலிம்சா ஒன்று சொல்றாரு இன்னொரு ஆலிம்சா ஒன்று சொல்றாருன்னா இது ஆலிம்சாக்களுக்கு மத்தியில் அஜர்த்துமாருக்கு மத்தியில் ஏற்பட்ட குழப்பமே தவிர அல்லாவுடைய மார்க்கத்தில் ஏற்பட்ட குழப்பம் அல்ல எம்பெருமான சல்லல்லா சொல்லிவிட்டார்கள் தெல்ல தெளிவான வெள்ளை விளையர் என்ற மார்க்கத்தை உங்களை விட்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட வெள்ளை விளையர் என்ற பளிச்சென்ற மார்க்கம் இங்கே எந்த விதமான மூடு மந்திரம் கிடையாது சிதம்பர ரகசியம் என்பது இங்கே கிடையாது இவருக்கு தான் தெரியும் அவருக்கு தெரியாது இவருக்கு தான் புரியும் அவருக்கு புரியாது என்ற விளையாட்டுலாம் அல்லாவுடைய மார்க்கத்தில் இல்லை அல்லாவுடைய மார்க்கத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக விளங்கி அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கென்று கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க உங்களுடைய வியாபாரத்துக்கு நேரம் ஒதுக்குறீங்க உங்களுடைய தொழில்துறைக்கு நேரம் ஒதுக்குறீங்க ஏன் நம்முடைய உடலுடைய அசூசைகளை உடலில் அசுத்தத்தை வெளியாக்குவதற்கென்று நேரம் ஒதுக்குகின்றோம் அல்லாவுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கென்றும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு வயது வரம்பு கிடையாது கபருக்கு போகும் வரை அல் ஐல்மினல் மகதி இல் லஹதி அறிவியல் பழமொழி சொல்வார்கள் தொட்டிலிருந்து சுடுகாடு வரை கல்விக்கு காலம் கிடையாது ஆகவே அல்லாடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்கும் அல்லாடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கும் நேரம் ஒதுக்கி அதை புரிந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி இது போன்ற அனாச்சாரங்கள் இது போன்ற மூட நம்பிக்கைகள் இது போன்ற விதாத்துகளை விட்டு நம்மையும் பாதுகாப்போம் நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாப்போம் வல்ல ரபுல்லாலமீன் அப்படிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக நம்முடைய உம்மத்தை முகமதியாவை ஆக்கி அருள்வானாக வாகர தாவான் அலமதுல்லா ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் தலா வரகாத்து